திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவையாறு திருச்சிற்றம்பலம் தானலா துலகமில்லை சகமலாதடிமை இல்லை காணலாதாடலில்லை கருதுவார் தங்களுக்கு வானலாதருளோமில்லை வார்குழல் மங்கையோடும் ஆனலாதூர்வதில்லை ஐயனை யாரனார்கேன் ஆளலாலிருக்கையில்லை அருந்தவ முனிவர் கன்று நூலலால் நொடிவதில்லை நுண்பொருளாய்ந்து கொண்டு மாலு நான் முகனோ கூடே மலரடி வணங்க வணங்கவேலை ஆலலாலமுதமில்லை ஐயனையாரனார்க்கே நரிபுரி சுடலை தன்னில் நடமலால் நவேற்றலில்லை சுரிபுரி குழலியோடு துணையலாலிருக்கையில்லை திரிபுரி சிந்தையார்க்கு அருளோமில்லை அரிபுரி மலர் கொண்டே கொண்டேத்தும் ஐயனையாரனார்க்கே தொண்டலார் துணையோமில்லை தோலலாதுடையும் இல்லை கண்டலாதருளும் இல்லை கலந்த பின் பிரிவதில்லை பண்டை நான் மறைகள் காணா பரிசினென்றென்றெண்ணி அண்டவானவர்கள் ஏத்தும் ஐயனையாரனார்க்கே எரியலாலுருவமில்லை ஏறலாலேரலில்லை கரியலார் போர்வையில்லை காண்டக சோதியார்க்கு பிரிவிழா அமரர் கூடி பிறந்தகை பிரானென்றேத்தும் அரியலார் தேவியில்லை ஐயனையாரனார்கே என்பலார் கலனோமில்லை எருதலாரூர்வதில்லை புன்புலாறு காட்டி பொடியலார் சாந்துமில்லை துன்பிலா தொண்டர் கூடி தொழுதழோதாடி பாடும் அன்பலார் பொருளுமில்லை ஐயனை யாரனார்க்கே கீழலாலுடையோமில்லை கிளர்பொறி அரவம் பைம்பூண் தோழலார் துணையுமில்லை தொத் தளர்கின்றவேனில் வேளலார் காயப்பட்ட வீரரோமில்லை மீளா ஆளலார் கைமாறில்லை ஐயனையாரனார்கே சகமலாதடிமை இல்லை தானலா துணையுமில்லை நகமெலாம் தேய கையான் நான் மல தொழுது தூவி முகமெலாம் கண்ணீர் மல்க முன்பணி தேந்தும் தொண்டர் அகமலார் கோயிலில்லை ஐயனை யாரனார்கே உமையலாதுருவமில்லை உலகலாதுடையதில்லை நமையலாமுடையராவர் நன்மையே தீமை இல்லை கமையலாமுடையராகி கழலடி பரவும் தொண்டர் கமைவிலா அருள் கோடுப்பார் ஐயனாயாரனார்கே மலையலாயிருக்கையில்லை மதித்திடா அரக்கன் தன்னை தலையலால் நெறித்ததில்லை தடபரை கீழடர்த்து நிலையிலார் புறங்கள் வேவ நிருப்பலால் விரித்த தில்லை அலையினார் பொன்னி மன்னும் ஐயனையாரனார்கே ஐயாரனார்கே சுவாமி செம்போர்ச்சோதீஸ்வரர் அம்பாள் அறம் வளர்த்த நாயகி